ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பா அவர்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் ஒப்பியத்து செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டிலிருந்து கொள்கின்றேன் அல்லாமல் நன்றியாக அன்பு சகோதரர்களே ஹஜ்ஜுடைய மாதத்தில் கொண்டு கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக மக்களுக்கும் அல்லாவுடைய உறுப்பை நாடி பிரயாணங்களை ஆரம்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை இன்னொரு வகுப்பினர் ஏற்கனவே பிரயாணம் செய்து அல்லாவுடைய உறுப்பை تكتب القائل عندي حضرة رسول الله صلى الله عليه وسلم وهي روى عليه الزيارة الأحمدية وين كنتم شهيد كنتم عبد الله حرمت كنتم صفاوكم مرواوكم عين كنتم وين كنتم إذا تقول يا إذا قلت الله سبحانه وتعالى இந்த வருடம் யாரெல்லாம் உலக நாடுகளிலிருந்து அவர்களை நீயத்து வைத்து வெற்றி சொல்ல இருக்கிறார்களோ அனைவருடைய அச்சுகளையும் அம்மா ஏற்றுக்கொள்வானாக உறுதிக்கொள்வானாக அனைவருக்கும் அம்மா ஒப்புக்கொள்ளப்பட்ட அன்புடைய பாக்கியத்தை நிச்சயமாக்குவாராக இதுவரையிலும் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு எல்லாம் காணாமல் அந்த பாக்கியத்தை வரக்கூடிய காலங்களில் சந்தமுவாராக அதற்குரிய நம்பிக்கையும் அம்மா ஆக்கியருவாராக இஸ்லாமிய சமூகத்திற்கு ஹஜ்ஜுடைய பாடம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியது எங்களுக்கு இருந்த பாடத்தை சொல்லித் தருவது நாங்கள் ஹஜ்ஜிலே படிக்க வேண்டிய பாடங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு நேரம் சிந்திப்பது மிக பொருத்தமாக அன்புடைய வணக்கத்தை பொறுத்தவரையில் ஒரு குடும்பத்தினுடைய தியாகத்தை தியாகத்து வரைக்கும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அதற்கு பிறகு தலைவர் அவர்களுடைய குழந்தை இஸ்மாயிலும் அவருடைய மனைவி ஆஜரும் சேர்ந்து செய்த ஒரு தியாகத்தை வல்லப்போ ஞாபகப்படுத்தக்கூடிய ஞாபகப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் அத்துடைய மாதத்தில் கொடுக்கப்படக்கூடிய உதவியா பொருவாக இருக்கிறது அதுவும் அது இப்ராஹிம் அலைவர்களுடைய தியாகத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக ஒரு தருணமாக அந்த அல்லாவுக்கு அசிரியக்கூடிய மூன்று திறன்களும் உட்பட பிறனாவுடைய திறன்கள் சேர்ந்து வரக்கூடிய அல்லாவுக்கு அசிரியக்கூடிய மூன்று திறன்கள் உட்பட அந்த நாலு நாட்களில் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் அல்லாஹ் காண்பாரா குடும்பத்திற்கு மனிதனை விலகீனமானதாக படைத்தது மனிதர்களே பல வகையான விலகி உள்ளது விஷயங்கள் இஸ்லாமும் வகைதா மேலோட்டமாக மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லியிருந்தார் மனிதனை அல்லாஹ் மிக பலவீனமானவனாகத்தான் பல வகையாக அல்லாஹ் பேசியிருக்கிறார் பல வகையான பலவீனங்கள் மனிதன் மறக்கக்கூடியவன் நல்லவைகளையும் மறந்து விடுவார் கெட்டவைகளையும் மறந்து விடுவார் கஷ்டத்தையும் மறந்து விடுவார் அன்புக்குரிய சகோதரே நன்மையையும் மறந்து விடுவார் நல்ல செய்து மகாரங்களை மறந்து விடுவார் மனிதன் இருக்கக்கூடிய விலகில் இருந்தால் மனிதன் ஒரு ஒரு அறமையாகும் இதே போல மனிதன் என்ன ஒரு வகையில இருக்கிறது சந்தர்ப்பத்தை அனுபவித்திற்கு கவலைப்படுவது சந்தர்ப்பத்தை தளர்வதற்கு ஆப்பர்ச்சுனிட்டியை சுமை விட்டு ஆயிரக்கோட்டு கணக்கான மக்கள் கவலைப்படுவார்கள் ரமதானை நிறைய ரமதானை சிந்திப்பார் சந்தர்ப்பத்தில் நிறைய இருக்கிறது இருக்கிறது நல்லவைகள் செய்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தது ஆனால் அவர்களை முன்பட்டி உள்ளார் அவர்கள் செல்வம் போதித்திருப்பதற்காக கவனித்துள்ளார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உயர்ந்த என்று சொல்லி கவலைப்படும் அப்படி ஒருவரை பார்த்துத்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் சொல்லுவோம் இந்த சபையில் பற்றி ஒவ்வொருத்தரும் சொல்லுவார்கள் என்னுடைய வாழ் உடல் இவர்தான் எனக்கு உதாரணம் கொடுத்த இவர்தான் ஒரு சின்னத்துறை எடுத்துக்கொண்டாலும் அவர் சொல்லுவாரே எனக்கு உதாரணம் எனக்கு எக்ஸாம்பிள் நான் யாருக்கு எக்ஸாம்பிள் என்றால் மனிதனை போல் இருக்கிறேன் மனிதனை போல வாழ வேண்டும் இது மனிதர்களுக்கு கூடிய ஒரு கருவி என்னென்று சொன்னால் இன்னொருவரை பின்பற்றித்தான் அவர் அவருடைய வாழ்க்கையை அழைத்துக் கொண்டார் முதலாவது அவர்களுக்கு அவர்களுக்கு கருத்தில் கொள்ள வேண்டும் அல்லா ஐம்பது ஆதங்களை படைக்கவில்லை அல்லா படைத்த ஒரு ஆதம் தன்னுடைய கையினால் தன்னுடைய முதலத்தை கொண்டு அல்லா ஒரே ஆழத்தை அந்த ஆழத்தை இழந்து தான் அல்ல ஒரு என்று சொல்லக்கூடிய ஒரு உலகத்துக்கு ஐம்பது ஆடங்களை படைத்து ஐம்பது ஜெனரேஷன் ஐம்பது பாரம்பரிய உலகத்தில் மக்கள் உருவாக்கி இருக்காங்கன்னா இந்த ஐம்பது ஜெனரேஷனும் கண்டுபிடிச்சிருக்காங்க தந்தை அமைப்புடைய தந்தை கட்சியுடைய தந்தை என்பது போல ஒரு தந்தை எப்படி இருந்திருக்கும் அது அந்த வாப்பாவுடைய குழந்தைகள் இந்த வாப்பாவுடைய குழந்தைகள் அது இந்த வாப்பாவுடைய குழந்தைகள் சொல்லி ஐம்பது ஆண்டுகள் இருந்திருக்காக இருந்தால் அல்லா ஒரு ஆதத்தை கொண்டுதான் உலகத்தில் உள்ள அத்துறை மனிதர்களையும் அடைந்தார் இரண்டாவது சொன்னால் சொல்லியிருக்கிறார்கள் அவ்வா அரை ஆதரவை இடையில ரெண்டு ஓடு இருக்கு வந்தவர்கள் ஒரு வாப்பாவின் அடிப்படையில் வந்தவர்கள் யமனி ஆதவம் ஏ ஆதவனுடைய மக்களே யா ஐயுகன்னா ஏ மனிதர்களே இப்படித்தான் குரான்கள் இருக்கிறார் யா இவாதி என்னுடைய அடியார்களே அதனை ஒரு பெருமல்லாவுடைய அடியார்தான் அல்லது உருவாகி செல்லும் அவர்களும் அல்லாஹுடைய அடியார்தான் இந்த ஆதவன் சுமாரக்குள்ளவா உலகத்தில் இருக்கக்கூடிய வகையான அறிவுகளையும் நாங்கள் ஆதவத்தும் சொல்லிக் கொடுத்தோம் ஏன்னு சொன்னால் இந்த ஆதம் தான் உலகத்துக்கு ஒரு ஆள் பொருளாக இருக்கிறோம் அறிவுபடுத்திக் கொடுத்தார் மிகப்படித்தான் வாழ வேண்டும் மிகப்படித்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் உங்களுடைய உங்களுடைய வரையறந்தால் எப்படித்தான் என்று சொல்லக்கூடிய அனைத்தையுமே நல்ல நல்லா நாம கொடுத்தோம் நாம சொல்லிக் கொடுத்தோம் அதாவது அவர்களாக சிந்தித்து அவர்களாக யோசித்து அவர்களாக உண்பது அவர்களாக கண்டுபிடித்தவங்கல்ல அல்லா சொல்றார் கொடுப்போம் ஏன்னு சொன்னால் உலகத்தில் அவர்களை ஒரு ரோலை அவர்களாக உயிருக்குயிர் ஒருவருக்கு தோன்றுகிறார் சொன்னார்கள் என்னுடைய காற்று அங்குதாவுக்கு காரணமாக எழுபது பேருடைய உயிர்கள் வாங்கப்படும் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் நதியை பார்க்க படாமல் ஆயப்படுத்தினார் ஏன் இந்த நதி உலகத்துக்கு ஒரு ரோல் இந்த நதி ஒரு ரோல் மாடல் நீங்க இப்படி சொன்னா நீங்க இப்படி செஞ்சா உங்களை பின்பற்றக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க செய்ய போறாங்க அல்லா அந்த நதிக்கு உண்மையை சொல்லி கொடுக்கிறான் எப்படி சொல்ல போறாரு நீங்க எப்படி தெளிவா நடந்து கொள்ள வேண்டும் அல்லா அந்த சந்தர்ப்பத்துல நடிகை பார்த்து புத்திமதி நீங்க பழிக்கு பழி வாங்க வேண்டும் குரானுடைய ஆயத்தை என்னுடைய அம்மா எனக்கு அதவு சொல்லி தந்திருப்பார் என்னுடைய அம்மா எனக்கு அதவு சொல்லி தந்திருப்பார் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில ஞாபகத்தில் இருந்து கொண்டு போது நாங்கள் வாழ் முதலாக இருந்து கொள்வதால் எங்களுக்கு அதவு சொல்லி தருகிறார் நிறைய Amém? தந்தை மகளா அவை மனைவி அல்லது ஆய் அவர்களுக்கு வெற்றி அவரும் சொல்லப்படுவதை நடக்காத ஒன்றை நடந்ததாக தோழித்து அவர்களுக்கு அந்த தவறை நாங்கள் மறைக்க வேண்டும் ஒருவர் செய்யாத தவறை அவருக்கு நாங்கள் சோதித்து அதை அவர் மீது சுமத்தினார் எப்படி இருக்கும் எங்களுக்கு அம்மா சொல்லித்த நகரம் தெரியுமா நான் அப்பா என்னுடைய திருநாமத்தில் ஒன்றுதான் நான் மறைக்கக்கூடியவன் அம்மா அழைக்கக்கூடியவன் எங்களை அம்மா மறைத்திருக்கிறார் என்னுடைய தவறுகளை அம்மா மறைத்திருக்கிறார் உங்களுடைய தவறுகளை எல்லாம் அழைத்திருக்கிறார் என்னுடைய மனைவியினுடைய தவறுகளை எல்லாம் அழைக்காவிட்டால் அவர் எனக்கு மனைவியாக இருக்கிறார் என்னுடைய தவறுகளை என்னுடைய என்னுடைய மனைவி எல்லாம் அழைக்காவிட்டால் நம்ம மனைவிக்கு கணவனாக இருக்க முடியாது என்னுடைய தவறுகளை எங்களுக்கு எல்லாம் அழைக்காவிட்டால் நான் உங்களுக்கு முன்னால் எங்களை இருக்க முடியாது அன்புக்குரிய சகோதரத்தை அல்லா அழைத்திருக்கிறார் மனிதரை நூறுக்கு மேல வாய்ப்பிருக்கிறார் இதனால்தான் நாம் நான் கோபல் வாழ்வு ஒத்தல் வாழ்வு உயர்ந்த வாழ்வு அவை யாவா எங்களை நூறுக்கு மேலையும் வாய்ப்பு விடுவாங்க அவருடைய வாழ்க்கையிலே என்னை படைத்து விடுவாங்க தியாகத்தின் நாளில் அவர்கள் இடம் எதிர்பார்த்து இறக்கு முன்னால் வரக்கூடிய எங்களுக்கு திரை ஓட்டுவதாக எங்களை அவர்களை அழைத்து விடுவார்கள் பண்றார்கள் அல்ல நாங்கள் கலந்தவர்கள் அல்ல ஒருவருடைய தவறை ஆனால் அது தாய் தந்து கருதுகள் பெண்மணி அந்த பெண்ணை நிக்காக செய்யும் போது அந்த பெண்ணுக்கு வயது ஒன்பது அந்த பெண்ணை செய்யும் போது அந்த வயதில் அந்த பெண்ணுக்கு வயது பதினெட்டு நமக்குரிய சமூகத்திலே அன்றாட தெரியாதே பெண்ணின் மீது கை ஓட்டப்படுகிறது அவனோடு சொல்லப்படுகிறது தன்னோடு சொல்லப்படுகிறது இந்த ஆயிஷா விழா செய்து உருவாக்குவதாக உலகத்தில் பாவிகள் முனாபத்தின்கள் யாரைத்தான் விட்டுவித்தார்கள் யாரைத்தான் நதியை விட்டு வைத்தார்களா நதியுடைய படைவாக எடுத்து வைத்தார்களா சகாபாக்கள் எடுத்து வைத்தார்களா அல்லது மரியாதை இருக்கிறவர்களை எடுத்து வைத்தார்களா அல்லது யூசுமை என்றவர்களை எடுத்து வைத்தார்களா அவர்களுடைய பரிசுவத்தை அவர்களை சிறைக்குள் இறக்கி வைத்திருந்தார்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் முப்பது நாள் என்ற முப்பது ஆண்டுகள் குறைவாக இருக்கிறார்கள் பரிசுவத்தப்பட்டது உங்களுடைய வளைவு உமா அதுக்கு வெளியே வரைக்கும் குழந்தைய சோர்ந்து கொண்டு போறாங்க அந்த யூதர்கள் கேட்டாங்க சரியத்தை பார்த்து சரியதை என்னவா செய்து விட்டாய் உன் வாப்பை எப்படிப்பட்ட ஒருவரையே உன் எப்படிப்பட்ட ஒருவரையே இந்த தவறை எப்படி செய்திருந்தாய் என்று நம்ம பிள்ளையை சொன்னாங்க இது ஆத்துல போல சொல்லியிருந்தாங்க அது ஆயிஷாவை பார்த்து சொன்னாங்க அது ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள் இந்த ஆயிஷா தப்பான முகத்தில் செல்லக்கூடிய திராவிட கற்றுத்தாங்க அன்புக்குரிய சமூகத்தை நன்றாக பேசுவார்கள் நன்றாக வரைகொள்ளுங்கள் அம்மா வாழ்ந்து சொல்லி இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கலாம் அதுல பங்கெடுத்தவர்களுடைய வேற ஆனால் அவர்களாலையும் அவர்கள் நினைக்கலாம் அவர்கள் அவர்கள் கொண்டவர்கள் அபுபக்கருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எந்த குடும்பம் என்று சொன்னா இவர் ஒரு ஏழ சகாமி இவருக்கு தன்னத்துல வசதி இல்லை தந்த வாழ்க்கைய ஓட்டத்துக்கு அவருக்கு வசதி இல்லை பைனான்சியலி அவர் சரியான அவங்க தான் பண்ணி இருக்கிறாங்க நான் வாழ்ந்த சிலவத்து தரத்தாலே ஏற்ற தண்ணீரை நீங்க தன்னுடைய வலது கை கொடுக்கிறது அந்த அவ்வளவு எழுதிக்கு தெரியாது இந்த செய்தியை இது அவர்கள் நடக்கலாம் அவரை செய்யலாம் இந்த சந்தர்ப்பத்தில் அதற்கு பொறுத்து சொல்றாங்க செய்தி என்னன்னு தெரியாது இது உண்மையா இது பொய்யா ஏன் நவீன மூலமாக இருக்கிறாங்க அல்லாத மூலமாக இருக்கிறார் மக்கள் தானே பேசுறாங்க இருபத்தி ஒன்பது நாட்களுக்கு பிறகு குரான் அம்மா ஆயப்படுத்தி விட்டார் ஆயத்திறங்கிறது இது கட்டப்பட்ட சம்பவம் சுகாரண அகிலத்தவாறு கொடுக்கட்டு என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அபுபக்தியை தொழிலாகவோ முன்னேற்றுவம் சொன்னாங்க சத்தியம் செய்வாங்க இந்த நிஷ்டத்தானா எங்க குடும்பத்துல எங்க குடும்பத்துடைய மானத்துல கலிய குசினாலே நான் இந்த நிஷ்டைக்கு செலவழிக்க மாட்டேன் இப்ப அவ்வளோ அதுவும் சொல்லிக் இப்ப அவ்வளோ இன்னொரு இருக்கும் இருந்தால் ரெண்டல்ல எழுபதுல ஒன்று கொண்டு நீங்க அல்லாத அலுவலர்களை பார்த்து மூவக்கரே என்ன வாப்பா நடந்துச்சு நீங்க சத்தியவர்களோ என்ன செய்வீங்க சமூகத்தை மன்னித்து வளர்ந்தவர்கள் நீங்க போன்று மன்னிப்பதை நீங்க நாங்க விரும்புகிறோம் எந்த பாவத்தை அல்லா மன்னிக்க கிடைக்கும் எந்த பாவத்தை کے نام இருக்கிற இருக்கிறார்கள் ஒரு குழந்தை ஒரு ஒரு குழந்தை ஒரு சத்திரன் பாலகன் மாப்ப சொல்றாரு ஒன்னு அரசு போதான் செல்லும்படியாக என்னுடைய அம்மா என்னை படித்திருக்கிறார் நாம் இந்த அங்கே சொல்றாரு இந்த பொண்ணு தாராளத்து போடுங்க இந்த பொண்ணு மதனாவது போடுங்க இந்த பொண்ணு மகிழ்ச்சி இந்த பொண்ணு என்ன வயசு இந்த புள்ள யார் வாசிச்சது இந்த புள்ள யாருடைய அக்டிவிட்டியில வாசிச்சது இந்த புள்ளை பார்த்து பார்க்க சொல்றாரு மகனே பொண்ணு அரசு போவாடி வழியாக என்ன பார்த்து படித்திருக்கிறா உன்ன கருத்து என்ன வாப்பா என்ன செய்ய வாப்பா என்று கேட்ட சந்தர்ப்பத்துல அந்த புள்ள என்ன சொல்லிச்சது அந்த புள்ள யாருக்கும் போவதில்லை அந்த புள்ள அந்த புள்ளைக்கு யார் ஓடுவார்கள் அந்த புள்ள சொல்லுச்சு பாப்பா நீங்க அம்மாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றியது போல உமா அம்மாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றியது போல அந்த தாய் எப்படிப்பட்ட தாய் அன்புக்குரிய சகோதரி ஜும்மாத்தில் சொல்லக்கூடியவங்க ஜும்மாவுக்கு வளர்த்து போற இங்கிருந்து அவார்டுகளை சுமந்து கொண்டு போவோம் இங்கிருந்து அவார்டுகளை சுமந்து வர போவோம் இந்த அவார்டுகளை கொண்டு போய் வீடுகளில் கலைவோம் விஷயங்கள் பேசுகிறோம் இன்றைக்கு சும்மாவில் ஓடப்பட்ட பழையங்கள் இருந்தால் இன்னைக்கு சும்மாவில் தான் சொல்லப்பட்டது அன்புக்குரிய சகோதரி சகாவாக்குரிய காலத்துல கிட்டாமல் இருக்கிறீங்க சுமார் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அரீசுகள் தொகுக்கப்பட்டது கிதாபு கிதாபு மத்தியில வந்து சேர்க்கப்பட்டு அந்த புகழ் வந்தார்கள் அதற்கு முன்னால் அதீஸ் இருந்தது சகாபாக்களுடைய வாய்ந்தார்கள் சகாபாக்கள் அதீஸ்களை பாதுகாத்தார்கள் எப்படி பாதுகாத்தாங்கன்னு சொன்னால் பாதுகாக்க இல்ல அதை முறையாக பாதுகாத்தாங்க ஒரு அதிக செல்லும் போது சொல்லமாக எப்படி எந்த அக்ஷன் கொண்டு இருந்தார்களோ எந்த வேறு எந்த வார்த்தையை இருந்தார்களோ அவைகளை பழைய வார்த்தையை தற்காலிருக்கார்கள் சகாவாக அதிர்த்தவர்கள் அதிர்களை மனப்பாட வாக்கியங்கள் மட்டுமல்ல அந்த அதிர்ச்சியை உதாரணமாக நினைக்கிறது சுண்ணாமல் வந்துருக்கோவா இது சுண்ணாமல் வந்துருக்கோம் கடனை பூர்த்தியாக இந்த விஷயங்கள் வீட்டில் வைத்து கதைக்கப்பட வேண்டும் அது அவர்களையும் அவர்களுடைய மகன் இஸ்மாயிலையும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கொண்டு வந்து வைத்துட்டு போனாங்க இது ஏற்றி நன்மைக்குரிய சகோதரர்களே கண்ணியத்தை கேட்டு பாதுகாப்போம் ஒரு வாரம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தோம் ஒரு வாரம் குழந்தைகளை விட்டு அட்டிக்கு மனைவி அழைத்துக் கொண்டு அது மனைவி எடுத்துட்டு போனோம் ஒரு மாத காலத்துல எத்தனை நூறு கோல் போட்டிருக்கிறது எத்தனை நூறு முறை கலைந்திருப்போம் உள்ள சூழ்நிலை பேசிச்சுதா உள்ள சூழ்நிலை பேசும் வரையிலையா உள்ளத்தை நோய் சரியா சகோதரர்களே அல்லாவுடைய வீட்டை சுற்றிக் கொண்டு இதே வாக்கத்தான் இஸ்மாயில் அலி இஸ்லாத்துடைய வாப்பா இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருப்பாரு ஏன் உட்காருவாப்பா ஏன் விட்டுட்டு நீங்க நினைக்கிறே அந்த வாப்பா வேற இந்த வாப்பா வேற இந்த வாப்பா கிடைக்கிற அந்த வாப்பா இருந்துச்சு பிள்ளை இருக்காமல் தவறு செய்வோம் உள்ளத்துல கையில கேட்டு பாருவோம் குடும்பத்திற்கு போனாங்க அந்த பெண்மணி கேட்டா போறீங்க மொழி இல்லை பதில் சொல்ல இரண்டாவது முறையை கேட்பா பதில் சொல்ல இல்லை மூணாவது முறை அந்த செம்மணியாக ஏன் கேட்கிறான்னு சொன்னால் என்னுடைய கணவர் என்னுடைய மாப்பிள அவருடைய சுயத்திற்கு பிரகாரமே செய்ய மாட்டாரு அவர் ஒன்றை செய்வதாக இருந்தால் அது அம்மாவுடைய கட்டளை பிரகாரம் தான் செய்வார் அந்த கட்டத்திலிருந்து பெண்மணி கேட்கிறார் இப்படி செய்யப்படியாக சொன்னால் தலையாக்குறார் அல்லாவுடைய கட்டளை பிரகாரம்தான் உங்களை இந்த அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை இருக்கிறது என்ன வார்த்தையை சொன்னார் அல்லா எங்களுடைய பணிவாளுடைய வாயினாலும் அப்படிப்பட்ட வார்த்தைகளுடைய அச்சிருப்பார் அந்த ஈமானியத்திற்கு வாங்குவார் என்று சொன்னால் அந்த பெண்மனித வாழ்க்கையை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் காவா ஆலய சந்தர்ப்பம் இல்ல சொந்தம் என இல்ல மகாலை இப்ராஹிம் இல்ல இதுல இஸ்மாயில் இல்ல அதுல அசோட கல்வி இல்ல மூத்தத்தில் இல்ல ஒன்றும் இல்ல விவாதின் ஓய்வில் தொடரில் ஒரு பாலைவனம் ஒரு வல்லப்பாக்கு அங்க தான் விட்டுட்டு போறாங்க சொன்னாரோ அந்த வார்த்தை அந்த பெண்மணி சொன்னாலே இதெல்லாம் இருக்கம்மா அம்மாவுடைய கட்டளையா இல்ல அம்மா விளக்கமாக நீங்க போட்டு அந்த வார்த்தா ஒரு வாழ் மலர் அந்த ஒரு வாழ் மலர் அந்த வாழை என்ன தெரியுமா நிறுத்துவத்தில் பேசி மனைவியை வச்சுட்டு வந்திருக்கா பிள்ளையை வச்சுட்டு வந்திருக்கா வார்த்தை உணர்ந்து அம்மாவின் பக்கமாக கஷ்டப்பட்டதாக இல்லை அவன் உயர்த்தப்பட்டிருந்தது அதன் பக்கமாக திருப்பி குடும்பத்தின் பக்கமாக திருப்பி அல்லாடத்திற்கு வாங்குகிறார்கள் அல்லாடத்திற்கு என்ன செய்தார்கள் செஞ்சுவா முதலாவது கேட்ட துவா எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இருக்கிறது ஒரு வாப்ப தந்த பிள்ளைக்கு என்ன இப்பொழுது நிச்சயம் தெரியுமா வரும் கூடாதது சொல்ல வேண்டிய தேவை நிச்சயமாக துவா செய்வோம் ஒரு வார்த்தா உள்ளா இப்பதில் வரைக்கும் பரவாயில்லைக்கு துவா செய்வோம் சொல்லி ஜிஎஸ்டி ஓலவர் எக்ஸாம் வருது ஜிஎஸ்டி ஏ லெவல் எக்ஸாம் வருது யூனிவர்சிட்டியில டிகிரி ப்ரோக்ராம் முடிய போகுது ஃபைனல் இயர் எக்ஸாம் இருக்கிறாரு நீங்க துவா நடக்கக்கூடிய தொழில் நடப்பதாக இருக்கிறது முதலாம் வாக்கியத்தான் நம்ம சில இறைவனை பெற்றிருக்கிற எங்களிருந்து தகுதி போதும் துவா ஒரு நபி உள்ளத்துல கையெழுத்து கேட்டு பாருங்க இந்த சுயன் பாருங்க எத்தனை பேர் வைக்கிறாரோ முஸ்லீம்களாக உழைத்து நூறுகளில் சிலைகளை வைத்து வழங்கி கொடுக்கக்கூடியது எத்தனை பகலும் இருக்கிறாங்க யூனிவர்சிட்டிக்கு போனாங்க படிக்கிறதுக்கு அவங்க படிச்சுட்டு வெளியாக இருக்கிறவர்களுக்கு வெளியாக இல்லை ஒரு நான்கு வருடத்தை இல்லாதவர்களை நிக்காவும் செய்து கொண்டு வெளியானார்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க எங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சிலைகளுக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க இது நான் சும்மா சொல்லுகின்ற எவிடன்ஸோட சொல்றது என்னையும் என்னுடைய பகுதியையும் இறைவனுக்கு சென்று பாதுகாப்பார்கள் இது வாப்பது இது உங்களோட சத்தியமா உங்களோட தியாகம் அப்படிப்பட்ட உமக்கும் அப்படிப்பட்ட வாக்கும் பிறந்தவர் உள்ளதால் மகிழ்ச்சி அந்த புள்ள வாக்குவமா சொல்லுது வாப்பா எல்லா உள்ளதை செஞ்சு முடிந்த வாப்பா எந்த உயிரப்பத்தை நீங்க ஒளி பண்ணவாங்க எந்த பத்தி நீங்க ஒளி பண்ணவாங்க அல்லாவுடைய கட்டியை கட்டி ஒளி பண்ணுறோம் சொன்னது யாரு அல்லாவுடையா என் உயிருக்கு போகட்டும் அல்லாவுடைய கட்டளை சொன்னாக முடியாது அன்புக்குரிய இல்லாமல் சமூகத்தை அன்றாட தெரியாது நாங்கள் எங்களுடைய இருக்கிறோம் சகாரே அன்புக்குரிய சகோதரே அந்த புள்ள உதாரணத்தை வேலை தந்தோம் எங்களை வார்த்தை இப்படிப்பட்ட உங்களுக்காகவே இவரை நாங்கள் இருப்போம் இவருடைய வார்த்தையை நாங்கள் தான் எங்கள் ஆண்டாளர் பார்த்துக்கொண்டிருக்கிறாரே என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நாங்கள் எங்களை ஆளாகி கொள்ளக்கூடாது இந்த அன்புடைய காலத்தில் இந்த அன்புடைய காலத்தில் நாங்கள் எல்லாவற்றில் கேட்போம் எங்களுடைய குடும்பத்தை நீ சொல்லியிருந்தாயோ நீ கபூல் செய்திருந்தாயோ அதே போல என்னுடைய குடும்பத்திலையும் நீ கபூல் செய்து கொள்வார் என்னுடைய குடும்பத்திலேயே குடும்பம் சொல்லிக் கொள்வார் என்னுடைய குடும்பத்தை என்னுடைய சூழ்நிலை வாழ்வதாக வைத்தார்கள் அன்புக்குரிய சகோதரி அவருடைய சேர்த்து கோயிலாவுடைய கல்வி தோழையாவுடைய கடமையை பொறுத்தவரையில் முதலாவது சில விடயங்கள் அடிப்படையான சில விடயங்களை நாங்கள் கொண்டு கொள்கிறேன் முதலாவது விடைய புகையா என்பது ஒரு புதிய காரணம் இது வாதம் அல்ல இது கட்டாயம் சிந்தித்தால் ஆக வேண்டும் நீங்க செய்யவில்லை உங்களுக்கு என்னால் கூடாது என்பது இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இதுல சரியான விளக்குகள் இருக்கிறது ஒரு குடும்பத்துக்கு ஆறு ஒரு குடும்பத்துக்கு ஆறு அந்த குடும்பத்து ஐம்பது பேருக்கு உயரும் ஒரு பத்து ஒரு வாரத்தம் நாற்பத்தெட்டு போல நிர்வாகம் நடந்தால் பிரச்சனை இல்லை அன்புக்குரிய சகோதரே அந்த குடும்ப நாற்பத்தெட்டு புரிய இருக்கலாம் கொடுத்து வாழ்ந்தாலும் தெரிந்தோம் நம்மக்கூடிய சகோதரை இப்படித்தான் நாம் முடியும் ஒரு ஐயா கொடுக்கறதுக்கு முன்னால அடிப்படை நிபந்தனைகள் என்ன தெரியுமா கடன் இருக்கக்கூடாது கடன் இருக்கக்கூடாது ஒரு இருக்கிறேன் ரெண்டாயிரம் ரூபாய் உறுதியாக செலவழிக்க போறாரு நீங்க செலவழிக்கவாரா இந்த எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து என்ன பார்க்க போகுது இந்த எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தவங்க கடன் சொல்ல முடியுமோ அவர் கடன் பார்க்க குறைந்தோ கடனை வச்சு கொண்டு நடந்து சேராது கடனை வச்சு கொண்டு மதிவாக்கு சேராது கடனை வச்சு கொண்டு அனுப்பிய சகோதரே உறுதியாக்கு சேராது கடனை வச்சு கொண்டு அச்சிக்கு போகாது அதை அவங்க இருந்தோம் கடல் சொல்லும் போது வாழ்க்கையில் கடன் கடன் பழைய வாழ்ந்த வாழ்க்கையில் கடன் எதிர்ப்பு இருந்தோ சொல்ல நம்ம ஆத்மாவுக்கு அம்சம் அந்த அந்த நம்ம அடிச்ச பண்ணிலோ இருக்கோம் அந்த அறியத்தாமே அதை பண்ணிட்டு இன்னொரு இருக்கோம் எல்லா மக்களையும் முடிச்சிட்டு இப்ப மனைவியில பேர் இருக்கோம் இப்ப மனைவியில பேர் இருக்கோம் இது அறம் இது அறம் இலக்கிற்கு போல் என்ன சொன்னார்கள் சொன்னால் முஸ்லீம்களுக்கு அடையாள சொல்வே கைவிட்டு தேவையான சொல்லி ஒரு நடந்த அல்லாத உதவியிருப்பாரோ உண்மையானதை பேசுகிறோம் கஷ்டப்பட்டு போராடுகிறோம் ஏழைகள் குடும்பம் சொல்றோம் நாங்கள் எங்களை சுத்தமாக சொல்ல வேண்டும் போகலாம் ஒரு சகோதரர் ஒரு கூலியை பேசி போனார்கள் அந்த வீட்டுக்கு போனா அவருக்கு முதல் மாதம் பின்வருகிறது அவருக்கு இனித்து முன்னேறும் காலங்கள்ல காலப்பொருத்தில் நாலாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பில் வரும் அந்த வீட்டுக்கு போனதுமே அவருக்கு பில் வந்து எழுவாயிரம் எழுவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பில் வருது இது என்ன செஞ்சால்தான் இவருக்கு தவறிய ஓனரோடு என்று அவர் சொன்னாரே எனக்கு தெரியாத பற்றி நீங்க கட்டத்தான் வேண்டும் என்ன தலைமைப்பட வேண்டாம் சொல்லி அவர் அதையும் பேசினார் இந்த சகோதரர் என்ன செஞ்சார் நேரே போனால் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு பெண் அந்த காரியாலயத்தில் இருந்து சகோதரர் கூப்பிட்டு உட்கார்ந்து கேட்டாரா நீங்க யாரு வீட்டுல ரெண்டு இருக்கிறீங்க ஒரு முஸ்லீம் வீட்டுல யாரு கேட்டாரா ஓ சொன்னா கொஞ்சம் கொள்ள பேசி செக் பண்ணி பாருங்க அவருடைய ஓட்டு கனெக்ஷனை உங்களோட வீட்டுக்கு உங்களோட உங்களோட வீட்டிற்கு அப்படியே கனெக்ட் பண்ணிருப்பாரு அவருடைய வீட்டில் சேர்த்திருப்பாரு இது உங்களோட செய்ய தொழில் சாகுது ஏன் அன்புக்குரிய நோக்கம் கொண்டு செய்யக்கூடிய அழியாளர் சமூகத்திற்கே தேவை சமூகத்தையே குறைத்து பார்ப்பார் சமூகத்தையே குறைத்து பார்ப்பார் நாங்கள் ஏன் நல்லவர்களாக மாறக்கூடாது நாங்கள் எப்படி ஆக வேண்டிய நாட்டிலே நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த மாதத்தினுடைய இடத்திற்கு இல்லை அந்த மாதிரியே கட்டி விட்டோம் எங்களுக்கு அறியம் இல்லை நாங்க ஓவருக்கு நிச்சயமா பேச ஏன் காரணம் என்றால் உங்களோட ஃபெசலிட்டிஸ் நாங்க பார்த்து பாதிச்சது காட்டுற மாட்டோம் உங்களோட ஃபெசலிட்டிஸ் பாதிக்கிறதுக்கு ஒரு வழியில போதும் ஒரு விசாரணை கொடுக்காத அவர் நல்லதாக செய்யறவர் என்றால் அவர் செய்வது அதிகாரம் மூலம் எனக்கு அன்புக்குரிய ஓகே சூழல் கட்ட வேண்டியது மாவட்டத்திற்காக அன்புக்குரிய சூழல் சூழல் கட்டுகிறாங்க சொந்த தேவை சொல்லி கைனுக்கு தேவை சொல்லி சூழல் எவ்வளவு மண்ணையாக இருக்குது தீர்த்து மக்கள் முக்கியமாக இருக்குது பலவழி ஐயத்தை பார்த்தை கூட அறிய இருக்குது அவர் ஆள் அதற்கு முன்னால் அறிவிக்கப்பட வேண்டிய எத்தனையோ வாதி வாழ்ந்தது எத்தனையோ கடமைகள் இருக்கிறது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து உமத்தை பார்த்திருக்கும் சரியாக கொண்டு வந்து உமத்தை சரிவர நடத்த அனைவருக்கும் புரிய சொல்வாராக கோவைப்பாராக சந்தர்ப்பத்தை அமைத்து தருவாராக நாம் என்று வாழ்வதற்கு சொல்லும் குறை அனைத்து உண்மையான என்னுடைய குடும்பங்களை பூச்சிவாயாக பிள்ளைகளை பூச்சிவாயாக மனைமக்களுக்கு பூச்சிவாயாக என்னுடைய வாழ்த்தில் இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய குடும்பத்தில் பூச்சிக்கு போது எங்களையும் பூச்சிவாயாக அல்லா For more lectures, visit slhub.com.